பிரிந்தது கனிமாவர்களே உலகத்துல பல காரணங்களுக்காக சுசல்லா செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டும் எழுதப்பட வேண்டும் வாசிக்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் எல்லா வகுப்பாரும் அதிலிருந்து படிப்பினை பெற்று எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு ரோல் மாடலாக நபி அவர்களை முன்வைத்து நான் வாழ முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு அது காரணமாகும் அல்லாஹாலா அஸ்ரீரா என்ற நபியுடைய இந்த வாழ்க்கை முறைய அது நபியுடைய தொடர்பு காரணமாகவும் ஹதீஸ்களுடைய அந்த தொடர்பு காரணமாகவும் நமக்கு அதை தந்திருக்கிறார் இது படிக்கிறதுனால எமக்கு நபிய பின்பற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது உண்மையான அந்த அன்பு உள்ளத்துல பதிவாகிறது இன்னும் ஞாபகம் ஞாபகப்படுத்துவதற்கு அது காரணமாக வைக்கிறது அல்லாஹால இந்த நபியுடைய வாழ்க்கை எமக்கு ஒரு முன்மாதிரியானதா பாதுகாப்பானதா ஆயிரத்தி நானூறு வருடம் கடந்தும் ஒவ்வொரு விஷயமும் மிக தெளிவாக அல்லாஹால முன்வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வீடும் கட்டாயம் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு சின்ன நூல் ஒன்று இருக்குது அதுக்கு சொல்வது ஷமாயிலு இது ரசூல் அலி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இமாம் பெருமிதி அவர்கள் தொகுத்தது இதை ஹதீஸ் பாடமாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது உஸ்தாத்மார்கள் மிக கவனமாக அதை கற்றுக் கொடுப்பார் அதில் நபியுடைய வெளித்தோற்றம் எந்தெந்த பகுதிகள் தல முடியிலிருந்து கால் வரைக்கும் காண முடியுமோ அவைகள் எல்லாம் சரியான மூலமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியுடைய முடி என்ன எப்படி இருந்தது நபியுடைய முகம் என்ன அது எப்படி நிறமாக இருந்தது நபியுடைய கோபம் என்ன நபியுடைய விருப்பம் என்ன நபியுடைய என்ன நபியுடைய அழுகை என்ன நபியவர்கள் பிரயாணித்த வாகனம் என்ன நபியவர்கள் பாவித்த வாழ் என்ன நபியவர்கள் இடத்தில் இருந்த ஒட்டகையுடைய பேர் என்ன கனிமன் சகோதரர்களை பெரியார்களே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறை இந்த ஷமாயிலு திருமுதிய அது வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் வாங்கி தர்மம் செய்ய சதக்கா செய்யறதுக்கு ஆக சிறப்பான இங்கிலீஷ்லயும் அது தமிழ்லையும் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது அதனால இன்றைய சும்மாக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இதையும் ஒரு நன்மையாக கருதி ஒரு சதக்கா ஜாரியமாக கருதி நபியுடைய இந்த பிறந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஆக முக்கியமான ஒன்றாக இந்த அமலை செய்யுமாறு நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் கனிமாதவர்களே ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாப்பதற்கு அவருக்கு அந்த ஒரு சூழல் தேவைப்படுகிறது மக்காவுடைய சூழல் உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு ஜகாலத்துடைய மடமை இக்னரன்ஸ் உடைய உச்சக்கட்ட ஒரு சூழலாக இருந்தது அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் செல்லும் அவர்களே அல்லாஹ் தலா இருந்து நபியாக அனுப்பினார் உலகிற்கு நபிமார்களுடைய வருகைய அல்லாஹு தலா முடிவாக்கி விட்டார் ஆயிரத்தி நானூறு பேர் ஆயிரத்தி நானூறு வருடமாக அதற்கு முன்பு ஈசாலை இஸ்லாம் வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்களை அம்மா இந்த உலகிற்கு அனுப்பினார் அவ உலகம் படைக்கப்பட்ட ஆதமலை இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து அந்த லட்ச நெச்சத்தின் இறுதியாக இறுதி நபியாக இறுதி ரசூலாக இறுதி தூதராக அல்லா மக்காவில் இருந்து வெளியாக்க போகிறேன் என்ற இந்த நபியவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக தெரிவித்து மக்காவில் பிறந்து ஐம்பத்தி மூணு வருஷம் மக்கால வாழ்கிறார் நபித்துவம் கிடைத்து பதிமூணு வருஷம் மக்கால வாழ்கிறார்கள் மக்களுடைய வாழ்க்கையில இந்த பதிமூணு வருஷத்துல நபியவர்கள் முன்னோக்கிய சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் அந்த தொல்லைகள் அல்லாஹர் அது மனிதனால் மற்றிட முடியாது அந்த அளவுக்கு சிரமங்களை நபையவர்கள் முன்னோக்கிறார் ஒட்டக குடல் அவர்களுடைய களத்தில் வைக்கப்படுகிறது தொழுகையை நடத்தி கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார் கல்லால் அடிச்சு ரத்தம் அடிக்கிறது அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அவருடைய தலைக்கு நூறு ஒட்டகம் வில பேசுகிறார்கள் இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு காரணம் இன்றைய உலகத்துல முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது இந்த இஸ்லாம போபியா எப்படி மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறதோ இதே போல ஒரு பயங்கரமான சூழல் தான் அன்றும் இருந்தது அப்ப இந்த மக்கத்து வாழ்க்கையில ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்து பதிமூணு வருஷத்துடைய அந்த நபித்துவத்தின் வாழ்க்கையில முதல் பத்து வருஷமாக நபியவர்கள் சரியான கஷ்டங்களை மேற்கொண்டு அங்கு நபியவர்களுக்கு ஒரு குரூப் வருது மினாவுடைய மைதானத்தில் முதலாவது சந்திக்கிறாங்க ஆறு பேர் மதீனா வாசிகள் அது பதினொன்னாவது வருஷம் அப்படின்னா நபியவர்களுக்கு ஐம்பத்தி ஒன்னாம் வயது அதுபோல ரெண்டாவது வருஷத்துல பன்னெண்டு பேர் சந்திக்கிறாங்க மூணாவது வருஷத்துல பதிமூணு எழுபத்தி ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்ப இங்கதான் ஒரு பையத்து நடக்குது நபியோக சகாபாக்கள் ஒரு பிளட்ஜ் எடுக்கிறாங்க நீங்க இதுக்கு மேல மக்கள் இருக்கும் நீங்க வாங்க மதீனா நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம் ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் நபியுடைய அங்கல் அப்பாஸ் அவர் இஸ்லாத்தை இருந்தாலும் அவருக்கு நபீன் மீது ஒரு அன்பு இருந்தது அவர் சொன்னாரு என்ன மருமகனை எப்படி நீங்க மதீனாக்கு கொண்டு போறீங்க எங்களுக்கு ட்ரஸ்ட் மதீன சொன்னாங்க எங்களை நீங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் கடல்ல குதிக்க சொன்னா நாங்க அவரோட பேச்ச மதிச்சு குச்சு நாங்க உயிரிலும் மேலாக அவரை மதிக்கிறோம் அதனால நீங்க இதை நம்பி அவரை விடலாம் கனிமாரவர்களே மக்கத்து வாழ்க்கையை பற்றி நாங்க பேசியிருக்கிறோம் இங்கு ஹிஜரத் நபி அவர்கள் புறப்படுகிறார்கள் பிறந்தார்கள் ஒரு எத்தீமாக வளர்ந்தார்கள் பால் குடித்தார்கள் சுவேபியா அலிமியாவுடைய அலிமா ராபியாவுடைய ரபியல்லா அனுமா தாய் ஒப்பாத்தாகிறார்கள் தகப்பன் சிறு வயதிலே ஒப்பாத்தாகி விட்டார்கள் அல்லாஹு அவர்களுக்கு பல சோதனைகளை ஏற்படுத்துகிறார் இறுதியாக இருபத்தஞ்சு வயதுல ஹதிஜா அல்லான் அவர்களை மனமுடிக்கிறார்கள் நாற்பது வயதுல அல்லா நபித்துவத்தை கொடுக்கிறார் பத்து வருஷமாக இன்னல்களை சந்திச்சார்கள் மூணு வருஷம் இப்படி வினாவுடைய மைதானத்துல நபியுடைய வாழ்க்கைய சந்தித்தார்கள் இப்ப நபி அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற என்ன பாடம் என்ன லெசன் நாங்கள் இந்த மக்கத்து வாழ்க்கையிலிருந்து எடுக்கலாம் இது நாங்க படிக்கிறோம் அது ஒரு மைனாரிட்டிஸாக இருக்கக்குள்ள வரக்கூடிய சோதனைகளை எப்படி முகம் கொடுக்கணும் ஹவு டு பேஸ் மைனாரிட்டி உலகத்துல the majority Muslims are living in the world minority countries அப்ப இந்த மைனாரிட்டி கண்ட்ரிஸ்ல வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி முகம் கொடுப்பது என்பதை மக்கத்து வாழ்க்கையில நபி அவர்கள் மிக அளவாக வாழ்ந்து பதிமூணு வருஷம் அவர் ஏஜ் ஆஃப் பிப்டி த்ரீ அல்லா அவனோட குடும்பத்துல முஸ்லிக் சாச்சா அப்பாஸ் ஒரு முஸ்லிக் அவனுடைய மருமகன் அபுல் ஆஸ் அவர் இன்னும் முஸ்லிம் அல்ல இப்படியான ஒரு சூழல்ல தான் முசல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை முகம் கொடுத்து எதிர்த்து அவ நாங்க நீங்க வாழக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா பர்மா இந்தியா சிங்கப்பூர் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மேலாண் சமூகத்திலே ஆஸ்திரேலியா பிஜி இந்த பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மைனாரிட்டிஸாக சிறுபான்மையாக வாழப்பெற நபியுடைய சீராவை படிச்சு அதுல எப்படி நபி அவர்கள் முகம் கொடுத்தார்கள் எப்படி எதிரிகளை சந்திச்சார்கள் கிளாஸுக்கு எதிராக பேசக்கொள்ள அவர்களுக்கு எப்படி நபி அவர்கள் பதில் கொடுத்தார்கள் அவர்களுக்கு ஒரு காந்த போல் இழுப்பொண்டு ஏற்படும் அபுபக்கரதிலான அவர்கள் மக்கா விட்டு வெளியேறினார்கள் அவர்களை நிப்பாட்டினார் ஒருவர் இவ்வளவு தகினார் புகாரில இமா புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு உங்களை போல மனிதர் ஒரு நாள் நீங்க எப்படி போகலாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு தருகிறேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய அது வருஷம் வாழ்ந்து அவர்களோட ஒரு பதினஞ்சு வருஷம் நபி அவர்களோட அந்த குடுக்கல் வாங்கல் செஞ்சு நபி அவர்களோட அந்த டிரான்சாக்சன் டீலிங் ட்ரேட் இவைகள்ல நபியவங்களோட நேர்மை உண்மை வாக்கு மாறாத தன்மை இவைகளை பார்த்த ஹதீஜா என்ன சொன்னாங்க தெரியுமா انك لتحمل الرحم وتحمل الكلب وتكسب المعدوم وتعين على نواب الحق மனித நேயத்தின் மேலான பண்பு பண்புகளால் அல்லாஹ் உங்களை வர்ணித்து படைத்திருக்கிறான் நீங்க குடும்பம் எவ்வளவு உறவு யாருக்கும் கஷ்டம் அது உங்களுக்கு நெஞ்சில குத்துகிறது எத்தீம்கள் அவர்களுடைய தலையில கை வச்சா அந்த முடியளவு பாவம் மன்னிக்கும் என்பது உங்களுடைய அதி யாருக்கும் ஆபத்து வந்துடும் துடியாக துடிச்சு அவர்களுக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை மிக சிறப்பாக இருக்கிறது நபியே என்று ஹதீஜா ஜிபிரில் வகையை கொடுத்த நேரத்துல என்ன நபியவர்களுடைய வாழ்க்கை பற்றி சொன்னார்களோ அதேதான் அபுபக்கர் அவர்களை பற்றி இவ்வளவு தகிரா என்ற அந்த முஸ்லிக் சொல்கிறார் நீங்க வெளியே போகக்கூடாது நபியவர்கிட்ட எந்த குவாலிட்டிஸோ அதை நான் கதீஜா சொல்ல நான் கேட்கல ஆனா உங்களோட லைஃப்ல நான் அதை பாக்குறேன் நீங்க வாங்க உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் அபுபக்கர் என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன முசல்லா ஒன்று ஏற்படுத்தி குரான் கால பக்கம் இந்த கிதாபில்லா அல்லாத குரான் ஓதும் பொழுது அழுவார்கள் அதை பார்க்கும் பொழுது மக்கள் அப்படி சாரி சாரியாக வந்து கூடிடுவார்கள் குரான் இந்த குரானை கேட்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அவ்வக்கிறது எல்லாம் இந்த குரான கேட்க வரணும் கண்ணிமானத்திலே அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கலாமை தந்திருக்கிறார் ஓத வேண்டும் ரமதான்ல மட்டுமல்ல தினமும் ஓத வேண்டும் நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு சுரத்துல கிளாஸ ஓதினா மூணுல ஒன்று நன்மை குரான்ல மூணுல ஒரு பகுதியுடைய நன்மை பஜருக்கு பிறகு மூணு முறை ஓதினா ஒரு குரானையும் ஓதின நன்மை மகரிப்புறம் ஒரு முறை ஓதினா ஒரு குரானையும் ஓதின நன்மை சுகானல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் மேலான அல்லாஹு தாலாவுடைய கலாம் அது வாழ்வதற்கு ஓதுவதற்கு படிப்பில பெறுவதற்கு வாழ்க்கை எடுத்து நடப்பதற்கு அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட உடனே மக்கால இருந்து மதியனாக ஹிஜரத் செய்தார்கள் அந்த ஹிஜரத் அது ஒரு வரலாறு அந்த ஹிஜரத் நபி கண்ணீர் ஒரு மதர்லாண்ட் தனக்குள்ள தான் பிறந்த பூமி ஐம்பது வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்த அந்த அந்த நாடு அந்த ஊரு அதை விட்டு பிரிஞ்சு போக்கல நபியவர்களுக்கு கண்ணீராக இருந்தது கவலையாக இருந்தது துக்கமாக இருந்தது அல்லாவுடைய கட்டளை அதற்காக நபியவர்கள் விஜயம் செய்தார்கள் கண்ணியமானவர்களே விஜயம் செய்த போக்கல நெருக்கடி இருந்தது கஷ்டம் இருந்தது இல்லாதவர்களை வீட்டில் அமர வைத்தார் அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும் எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா அல்லா தாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் யாரும் ஒரு பொருளை தந்திருக்கலாம் நாங்க இது ஒரு அமானிதம் இதை வச்சுக்கோங்க நான் திருப்பி எடுக்கிறேன் இது அமானிதம் என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க இது ஒரு அமானிதம் எந்த மனைவியுடையது நாங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர் இது ஒரு அமானிதம் என்ற இன்வெஸ்ட்மெண்ட் இதை கவனமாக நீங்க பாதுகாத்துக்கோங்க நிறையவர்கள் அமானித விஷயத்துல யாவருக்கும் அந்த அப்துல் அமானா அல்லா நபியவர்கள் மக்காவுடைய காவி எடுத்து தொடர்ந்து பத்து மக்காக்கு பிறகு தொழுதுக்கு வெளியே வரக்கூட அங்கல் அப்பா சொன்னாங்க அந்த எனக்கு தாங்க அல்லா சொன்னால் எடுத்தீங்களோ அவருக்கே திருப்பி கொடுங்க அப்துல் இலா அலிஹா அல்ல இதை ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அது என்னது அல்லா யாரிடத்துல உண்ட கொடுத்திருக்கிறானோ அதை உம்மத்தருக்கு பறிக்கிறதுக்கு எல்லாம் அனுமதிக்க மாட்டான் அநியாயமாக வீணாக ஒருவருடைய பொருளை அபகரிப்பதற்கு அல்லா அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை என்றெல்லாம் அல்லது அநியாயமாக எத்தீம்களுடைய சொத்தை எடுக்கிறார்களோ அது மசிதுடைய சொத்தாக இருக்கலாம் வக்ஃபுடைய சொத்தாக இருக்கலாம் மதரசாவுடைய சொத்தாக இருக்கலாம் ஜெம்யாவுடைய சொத்தாக இருக்கலாம் அநாதைகளுடைய சொத்தாக இருக்கலாம் அனந்தர சொத்தாக இருக்கலாம் அது வியாபாரத்துடைய இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அமானிதம் என்று வரக்கூட அது நெருப்பு தான் வேளாண் என் ஒரு நண்பர் அலிகட் யூனிவர்சிட்டியுடைய ஒரு lecturer thirty five years well versed in Urdu and Parsi and English அவரோட ட்ரெயின்ல போக்கல அவருடைய ஒரு நன்முஸ்லிம் ஃப்ரெண்ட் சொல்றாரு இந்த பவுரு பத்தி கொண்டே இருக்குது நான் எவ்வளோ ட்ரீட் பண்ணிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட் மறந்து கேட்கறது இல்ல அவர் நன்முஸ்லிம பார்த்து கேட்கிறாரு நீங்க எங்க சரி அனாதைகளுடைய சொத்தை எடுத்திருக்கிறீங்களா சொன்ன I have taken orphan properties you return return பண்ணி பாருங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அந்த நான் முஸ்லிம் செய்தார் அவருக்கு சுகம் கிடைக்கும் அதனால அல்லாவுடைய சொத்துல கை வச்சா எத்தீமுடைய சொத்துல கை வச்சா அமானிதத்துல கை வச்சா அது நபிக்கு கிடைச்சது ஒரு சாவி தான் அல்லாதால சொன்னான் பண்ணுங்க அந்த சாவியை எடுத்தவர்கிட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் காபத்துல்லாவுடைய சாவி அந்த குடும்பத்திலே தான் இருக்கிறது கனிவானவர்களே அல்லாதால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த துனியா அது நிரந்தரமானதல்ல அது சொற்பமானது அது கொஞ்ச காலத்துக்குரியது இன்றைய துனியா நாளைக்கு மாறும் சில்கலையா அவை என்ன These are days we change hands. இது நாட்கள் கை மாத்துகிறோம் இன்னைக்கு ஒருவருடைய கையில நாளைக்கு இன்னொருத்தருடைய கையில போகும் வெற்றி உகதுல தோல்வி பதர்ல எழுபது பேர் அந்நியர்கள் கைதிகளாகினார்கள் உகதுல எழுபது பேர் சகாபாக்கள் ஷகிதாக்கப்பட்டாங்க அந்த நேரம் தான் அல்லா தால வெற்றி இது மாறி மாறி வரும் இன்னைக்கு கையில இருக்கும் ஆர்வலர் கையில போகும் நிலச்சிருக்காது கொடுக்கிறாய் கண்ணியம் கையில ஆட்சி உன்னுடைய கையில பதவி உன்னுடைய கையில உயர்வு உன்னுடைய கையில அல்லா படைத்திருக்கிறாய் நீ அந்த இப்ராஹிம் அலை கொடுத்தாய் நீ சுலைமான் அலை சலாத்துக்கும் கொடுத்தாய் வரிச சுலைமான் தாவூத் தாவதுக்கும் கொடுத்தாய் மகனுக்கும் கொடுத்தால் அலை சலாத்து வசலாம் ஆட்சியை கொடுத்தால் யா தாவூத் இன்னா கலீபத்தின் தாவூத் உன்னை நான் இந்த பூமியில் ஒரு கலீஃபாவாக இருக்கிறேன் நீதமாக ஆட்சி செலுத்து என்பதாக அல்லாஹ் தாவூத் அலி இஸ்லாத்தை பார்த்து சபூர் வேதத்தில் சொல்கிறார் ஜபூர் தாவூதல் கொடுக்கப்பட்டது சௌராத் கொடுக்கப்பட்டது இன்று கொடுக்கப்பட்டது பிறகு வருஷத்துக்கு பிறகு வந்த இறுதி தூதர் கவுனே மதீனத்தின் கிரீடம் உலகத்துடைய தலைவர் பயணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீவாக்கினார் அல்லாஹுடைய தரிசனத்தை அல்லாஹை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் எந்த விதமான நவீன கருவிகள் இல்லாத காலத்தில் அல்லாஹ் அவர்களுடைய அந்த இஸ்ரா சுபான் அல்லது அஸ்ரா بأبدك ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى அல்லாஹ் அவர்களை மஸ்ஜித் அல் அக்சாவுக்கு மஸ்ஜித் அல் ஹராமில் இருந்து எடுத்துட்டு போனான் போகும்போது நபியுடைய நெஞ்சை கொழுந்து அந்த உள்ளத்தை எடுத்து ஹரவுடைய அந்த பக்கத்துல ஜிபிரலாம் வந்து தங்கத்தட்டை வைத்து அதுல அந்த ஆட்டை வைத்து நபியவர்களை அது பைபாஸ் செய்வது போல சுத்தமான தம்சமுடைய தண்ணீர் சுத்தப்படுத்தி அதுக்கு பிறகுதான் மேராசுடைய பயணத்தை அல்லாஹ் மேற்கொண்டார் அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாவுடைய தரிசனத்தை இந்த உடம்போடு இந்த கண்ணோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நஸ்திவாக்கினான் மேலாண் சோதர்களே நாளை கேமத்து நாளையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவான் என்ற பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இன்னக்கும் ரொம்ப ரப்பக்கும் கமா தரவுன ஆதல் கமர் لا تضامون في رؤيته சூரியனை பார்க்கிறது போல அல்ல சந்திரனை பார்க்கிறது போல கண் பூச மாட்டாரே அல்லாவை நீங்கள் தரிசிக்க போகிறீர்கள் அல்லாவை காண போகிறீர்கள் அல்லா ரபுல் அந்த பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் மேலான சொல்லுகிறேன் அல்லா தாலா நாளைக்கு அமத்து நாளையில் அடியார்களை பார்த்து கேட்பாராம் அரபீட்டும் பொருந்தி கொண்டீர்களா அடியார்கள் சொல்லுவார்கள் மலன் அல்லானா ஏன் அல்லா பொருந்தி கொள்ளக்கூடாது ஏன் அல்லா அங்கு கொடுத்திருக்கிறான் வாழ்க்கையே வாழ்க்கை மௌத்து கிடையாது சுகமே சுகம் உங்களுக்கு நோய் கிடையாது இந்நிலக்கும் வாலிபமே வாலிபம் வயோதிகம் கிடையாது இன்னலக்குமன் தன் அமு பலா தபாஸ் அபதா சுகமே சுகம் அங்கு துக்கம் துயரம் கஷ்டம் ஒன்றுமே கிடையாது வேளாண் சகோதரர்களே இன்னக்கும் அல்லா ரபுல் அங்க வளர்க்கும் ஃபீஹா மாத்தஷ்டகி அன் புசுக்கும் வளர்க்கும் ஃபீஹா மாத்தத்தாவும் கேட்பதும் கிடைக்கும் நாடுவதும் கிடைக்கும் அதனாலதான் அல்லாஹம் அசலுக்கள் சென்னா சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும் சாபாக்கள் துன்யால சொர்க்கத்தை நுகர்ந்தார்கள் சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்தார்கள் நபி அவர்கள் சொர்க்கத்தை கேட்குமாறு சொன்னார்கள் அல்லாஹும் அச்சு நிமிடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொன்னார்கள் சகாபாக்களுக்கு சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கிறது என்று துணியால சகாபாக்கள் சொல்லிக் கொண்டு ஓடும் காற்றை பல யுத்தகலத்தை நேரத்தில் மரணத்தை அவர்களுடைய சாதத்தை அது சாட்சியாக எனக்கு சொர்க்கத்துடைய நரமணம் அதனுடைய வாசம் அடிக்கிறது என்று சகாபாக்கள் ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் கண்ணியமானவர்களே அந்த ஆசியா கல்லை எடுத்து தலையில போட போல இந்த கபை தன்பில் சென்னா என்னுடைய அரசன் என்னுடைய கணவன் அவனுக்கு பதவி ஆட்சி பணம் செல்வம் ஆயுதம் ஆள்படை எல்லாமே இருக்குது யாழ்லா இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது உன்னிடத்தில் இருக்கிறது மாலா ஐநூறு சமயத்துல வலா உதும் கல்வி பஷர் இந்த கண்ணும் கண்டிடாத இந்த காதும் கேட்டிடாத யாருடைய உள்ளமும் சிந்திக்க முடியாது அப்படிப்பட்ட சொர்க்கத்தை யாழ்லா எனக்கு நீ தர காத்திருக்கிறாய் வசிக்கல்லவீன தகவுறப்பவும் சின்னத்தில் சுமாரா கூட்டம் கூட்டமாக நாளைக்கு எடுத்து செல்லப்படுவார்கள் அல்லாஹு தாலா அங்குதான் எங்களுடைய நபியை எங்களுக்கு காணக்கூடிய உங்களுடைய பாக்கியத்தை தருவார் உங்களுக்கு தந்திருக்கிறோம் நபியுடைய கரத்தால் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த ஹவுதல் கௌசருடைய தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாராக அந்த ஹவுதிலிருந்து நபி புகட்டுவார்கள் அல்லாவுடைய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 நவியோட கையால கட்ட வச்சான் கண்ணியவான்களே ஒரு என்வாயன்மெண்ட் வித்தியாசமா போல நபியவங்க முதலாவது செஞ்ச வேலை மஸ்ஜித் மதீனாவுடைய என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு பேசிக் மஸ்ஜித் மஸ்ஜித் அங்குதான் அல்லாத சொல்கிறான் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் உள்ள பரிசுத்தத்தை நாடி வருவார்கள் வருகிறார் ஒரு ஷைத்தான் என்று உமர் பிடிச்சார்கள் அவர் கொண்டு பாடிக்கொண்டு தவறான காரியத்தை செஞ்சு எதிரிகள் தலைவர்கள் பெரியவர்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் மதீனத்து மசிதுக்குள்ள வருகிறார்கள் எல்லாம் அதர் ஹியூமன் எனிமி இவங்களோட டீல் பண்றாங்க நபி அவர்கள் பொல்லாத விரோதிகள் இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன் போ நீ போய் கொண்டுட்டு வா என்று கண்ட்ராக்ட் சைன் பண்றார் மக்கத்துல சஃபான் பின் உமையா அந்த கண்ட்ராக்ட்ல சொல்றார் உங்க ஃபேமிலிய நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் உங்க வேலை target you to kill Muhammad in the must அவரை நபியவங்க பிடிச்சி உமர் பிடிச்சி சைத்தான் என்று சொல்ல போல ரவி அவங்க சொன்னாங்க விடுங்க living I will deal with oh Umar நீங்க என்ன கொல்ல வந்தீங்க இல்லையா அதோட அவருடைய நிலைமையே மாறிடுச்சு ஷஹாதா கலிமா சொல்லி இஸ்லாத்தை மூணு நாள் கட்டி வச்சாங்க விரோதிய அவர் மூணு நாளும் எந்த ரெஸ்பெக்ட் மசிதில கட்டி வைக்கிறேன்னா சாப்பாடு கொடுக்கமா கொடுக்க மாட்டாங்களா தூங்க விட மாட்டாங்களா அவரை ட்ரீட் பண்ணின விதம் சிலர் உலகத்தில எந்த எண்ணுமே இருந்தா எனக்கு வெறுப்பான முகமாக இருந்தா முகம்மது எனக்கு இன்றைக்கு விருப்பமான முகம் உங்களோட முகம் only three days being in the environment of Madina Munawwara and the entire thoughts, feeling, எல்லாமே faith, எல்லாமே மாறிடுச்சு மஸ்ஜித் என்றது காப்பட்டு இல்ல மஸ்ஜித் என்றது ஏசி இல்ல மஸ்ஜித் ஃபேன் இல்ல மசிதன்றதே மாவல் இல்ல மசிதன்றதே மனிதர்களுடைய அமல் மசிதில் தான் பொலிட்டிஷியன் பொலிட்டிக்ஸ் படிக்கணும் மஸ்ஜித் தான் லீடர் லீடர்ஷிப் படிக்கணும் மஸ்ஜித் தான் டெமோக்ரஸி அண்ட் ஜஸ்டிஸ் என்னண்டு மஸ்ஜித் தான் படிக்கணும் மஸ்ஜித் எப்படி தொழுகிறதுக்குள்ள இடமோ மஸ்ஜித் அது பார்லிமெண்ட் masjid அது டிஃபென்ஸ் ட்ரைனிங் சென்டர் மஸ்ஜித் அது சோசியல் ஆக்டிவிட்டி மஸ்ஜித் ஃபேமிலி லைஃப் கைடன்ஸ் மஸ்ஜித் trade and business chamber of commerce அது மஸ்ஜிதுல் இருக்கிறான் பார்லிமெண்ட் அது மஸ்ஜிதுல் இருக்கிறான் டிஃபென்ஸ் அது மஸ்ஜிதுல் இருக்கிறான் எக்கனாமிக் அது மஸ்ஜிதுல் இருக்கிறான் மஸ்ஜித் என்பது மதியனால காலத்தில் சகில் புகாரி எடுத்து படிங்க செட் ஆஃப் மஸ்ஜித் காலத்தில் கிலாபு துப்பில் துப்பில் dogs use to enter the மஸ்ஜித் ஏன் டோஸ் விண்டோஸ் இல்லை ஆனா மனிதர்கள் அவளுக்கு பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியும் என்ன பாலிடிக்ஸ் தெரியும் தெரியுமா என் உயிரை கொடுத்து என் ரத்தத்தை கொடுத்து என் வாழ்க்கையை கொடுத்து மற்றவங்களை எப்படி வாழ வைக்கிறது அந்த பாலிடிக்ஸ் தெரியும் உமர்றது எல்லாம் யார் நபி அவங்களை கொலை செய்ய வந்தவர் உமர் யார் ஹலீஃபா மதீனால இருந்து கொண்டு சொல்கிறார் ஒரு படையுடைய லீடர் போயிருக்கிறார் நியர்லி தௌசண்ட் கிலோமீட்டர் அந்த படையுடைய படையுடைய லீடரோட உமர் பேசுகிறார் மெம்பர் எடுத்துக்கொண்டு தௌசண்ட் டிஸ்டன்ஸுக்கு மொபைலும் இல்ல அங்க இன்டர்நெட்டும் இல்ல வைஃபையும் இல்ல கம்யூனிகேஷனுக்கு ஒன்றுமே இல்லை உமருக்கு என்ன ஆயிடுச்சு மெம்பர்ல இருந்து கொண்டு சாரியா மலையை பார் என்று சொல்கிறார் சாபாக்கள் நோட் பண்ணி கொண்டாங்க அந்த டேட் அந்த நாள் அந்த சந்தர்ப்பம் அந்த ஜமாத் வந்தோடனே கேட்டாங்க என்ன நடந்துச்சு இல்ல உமருடைய சத்தம் மலையில கேட்டுச்சு சாரியா மலையை பார் எதிரிகள் ஒளிஞ்சிருக்கிறார்கள் எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராக இருக்கும் ஒரு விஷயம் நாங்க நீங்க எல்லாம் கட்டாயம் படிக்கணும் நபியுடைய அஹ்லாக் அல்ல எனக்கும் அவங்களுக்கு உங்களுக்கும் பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நசிவாக்கணும் நபிக்கு நல்ல தெரியும் இவர் என்ன கொள்ள வந்தார் ஆனா லைஃப்ல அந்த டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல நபி ஒரு நாளும் Umar you are the person கேள்வி இதுதான் பாவத்தை தொட்டு அந்த தோன்றது தேடாதீர்கள் இதுதான் நான் மனித பண்பு ஆனா என்ன சொன்னாங்க உமர் நீங்க ஒரு ரோட்டில போனா அந்த ரோட்டை விட்டு உமர் எனக்கு பிறகு ஒரு நபி நீங்க தான் இருக்கும் கண்ணியமானவர்களே அல்ல எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அல்ல அப்படிப்பட்ட தன்மைகளை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் தலைவர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை நசிவாக்கணும் மதியினால செல்லும் இந்த ஒரு என்வாயன்மெண்ட் தான் வேற சகோதரர்களை கிரியேட் பண்ணினார்கள் மதியனாலதான் பதிலிருந்து தபூக் வரைக்கும் யுத்தம் நடந்துச்சு மதியனாலதான் நபிசல்லாஹலி செல்லும் அவர்கள் தண்டனை அந்த penal code section eighty nine ஸ்ரீலங்காவுடைய பீனல் கோட் செக்ஷன் இருக்குது இல்லையா செல்ஃப் டிஃபென்ஸும் அதுல தான் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்ற பீனல் கோட் செக்ஷன் இதை பத்தி பேசுகிறது அதுல செல்ஃப் டிஃபென்ஸ் என்பதையும் நபிவர்கள் நபியினால படிச்சு கொடுத்தாங்க சாபாக்களுக்கு எப்படி எங்களுக்கு தாக்குதல் யாரும் செய்தால் எங்களை தற்பாதுகாப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் படிச்சு கொடுத்தார் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அக்பர் படிச்சு கொடுத்தாங்க அனந்த சொத்து இன்ஹரிட்டன்ஸ் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் படிச்சு கொடுத்தாங்க வியாபாரம் ஏமாற்றக்கூடாது என்பதை நபி அவர்கள் படிச்சு கொடுத்தார்கள் கண்ணியமானத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுல் மிக அழகான நூதனங்களை வைத்திருக்கிறார் உள்ளத்தால தூய்மையானவர்கள் பார்வையால அழகானவர்கள் அஹ்லாக் என்ற பண்புகளினால் சிறப்பானவர்கள் எல்லா சிறப்பையும் உள்ளடக்கிய ஒரு மதீனத்து பூமியை நபியவர்களுக்கு அல்லாஹு தாலா பத்து வருஷத்துக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை நடத்தி பார்க்கிறார் நல்ல சில ஒப்பந்தங்கள் செய்தார்கள் யூதர்களோட நவிய ஒரு அழகான முறையில உலகத்துல ஆக நல்ல கன்ஸ்டியூஷன் ஒன்று சென்றா அது மதீனத்துடைய கன்ஸ்டியூஷன் நபியும் விரும்பினார் நவியோட விருப்பம் இருந்தது மதீனா வந்து எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் அங்க யூதர்களும் முஸ்லிம்களும் எல்லாரும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனா யூதர்கள் தவி செஞ்சார்கள் சூனிய வேணுமா நஞ்சு கொடுக்கணுமா நபிக்கு எதிராக நபி அவங்களை கொள்றதுக்கு திட்டம் தீட்ட வேண்டுமா மச்சில கட்டி நீங்க ஓபன் செர்மனிக்கு வாங்கி ஆயுதம் அங்க புதைச்சு வைக்க வேண்டுமா நபியவர்களுக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இறுதியாக செஞ்ச ஒப்பந்தத்துக்கும் மாற்றம் செஞ்ச பிறகுதான் நபியவங்க சொன்னாங்க அஹ்ரிஜுல் யகூதமின் ஜசீரத்தில் அரபு ஜசீரத்தில் அரபுல இருந்து யகூதிகளை வெளியேற்றுங்க கடைசியில அந்த டொலரேட் பண்ண இயலாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளினார்கள் கண்ணியமானவர்களே இதெல்லாம் பேச்சு நபியோட சக்கராத் வருகிறது அந்த சக்கராத் நேரத்துல ஆயிஷா ரபி அல்லாத்தான நெஞ்சில நபியோட சார்ந்து இருக்கிறாங்க இந்த நெஞ்சில சார்ந்து இருக்கிறாங்க என்ன சின்ன வீடு ஒரு சின்ன வீடு தொழுகைக்கு கால் நீட்டினா சில நேரம் ஆயிஷா ரபி அல்லாஹுவான்னா நபியோட தூங்குவாங்க ஆயிஷா தூங்குவாங்க நபியோட காலை நீட்டி இருப்பாங்க எனக்கு அந்த யூதர்கள் தந்த நன்றி அதனுடைய தாக்கம் இன்றைக்கு வெளியாகிறது தாக்கம் வெளியாகிறது அல்லா தலா மதீனாவுடைய பூமியில நபி உங்களை மோத்தாக்கி நபிக்கு ஒரு சாது அல்லாட பாதையில நான் ஷகீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபிக்கு ஒரு வகையான சகாதத்தை கொடுக்கணும் அதுக்காக அன்று கொடுக்கப்பட்ட நஞ்சுடைய தாக்கத்தை அல்ல என்று அவர்களுடைய மேல வெளியாக்கிறார் கனிமான சகோதரர்களே தெரியாதே எங்களுக்காக உம்மத்தி உம்மத்தி என்று நாளைக்கு அமைச்சராலையிலையும் உம்மத்தி உம்மத்தி என்று இந்த உம்மத்துக்காக வாதாடி நூத்தி இருபது சப்புகள்ல சுமார் எண்பது சப்பு இந்த உம்மத்தாக இருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் முதல் மனிதனாக இந்த உண்மத்துல சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபியை நான் பெற்றிருக்க போல நாங்க வெறுமனே பாடம் படிச்சுட்டு விட்டுற கூடாது பயான் கேட்டுட்டு விடக்கூடாது கொத்மா நடத்திட்டு முடியக்கூடாது ரபியுல் லவ்வல் மாசத்தோட மட்டும் இது முடியக்கூடாது இது தொடர வேண்டும் வாலிபர்கள் எனக்கு நபி அவங்க ரோல் மாடல் வயோதிபர்கள் எனக்கு நவியவர்கள் அவர்கள் ரோல் மாடல் பெண்கள் எனக்கு நவியவர்கள் அவர்கள் ரோல் மாடல் வியாபாரிகள் எனக்கு நவியவர்கள் அவர்கள் ரோல் மாடல் ஆட்சியாளர்கள் நவியவர்கள் அவர்கள் எனக்கு ரோல் மாடல் கனிமானவர்களே நாளே நாள் இந்த நாட்டுடைய ஒரு தலையெழுத்து மாறுகிறார் பொதுவாக நாங்க மற்றவங்களை திட்டுறது அல்ல மோசமான ஆட்சிகளை ஏன் கொண்டு வரான்னா ஒன்று சோதனைக்காக ஒன்று வேதனைக்காக வேதனையே நான் செஞ்ச பாவத்துக்காக சூதனையே அல்லா எங்களை அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக இது ரெண்டும் தான் ஆட்சி என்பது நாளை தினம் எல்லாரும் தன்னுடைய ரைட்ஸை பாதிக்கணும் சொல்லமா பல ஸ்டேட்மெண்ட் அழகாக நியூசலாக யாரும் எந்த கட்சிக்கு போடுறது அது உங்களோட ரைட் ஆனா எப்படிப்பட்ட ஒருவர் வரணும் என்பதை ஒவ்வொருவரும் தொழுது அல்ல எடுத்து வாக்கேட்டு முதலாவது எந்த பாவத்திலிருந்து நாம் தௌபா செய்யும் கேட்பார்கள் இதுக்கு பல இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய நாங்கள் இதை பார்த்தோம் பல இடத்துல ஒரு நாள் கண்டில எங்களுக்கு எதிராக பேசினாங்க ஒரு சிலர் நாங்க எல்லாரும் கூடி சௌபா செய்வோம் அடுத்த நாள் அந்த பேச்சை வாபஸ் எடுத்துட்டாங்க அதனால நிலைமைகளுமாக்கும் இந்த நேரம் போல எல்லாரும் வேண்டும் நிகாப் அணிஞ்சவர்களும் போய் எவ்வளவு சீக்கிரமாக முடிச்சு கொண்டு அடுத்தது முக்கியமான விஷயம் வெற்றி தோல்வி அது அல்லாத கையில உள்ளது எங்கட அமல் எப்படி இருக்குமோ அல்லா அப்படிதான் கொண்டு வர போகிறாங்க இந்த வெற்றியை தோல்விய அல்லாக்கிட்டே ஒப்படைக்கணுமே தவிர ரோட்ல இறங்கி சத்தம் போட்டுக்கொண்டு வெடிகளை போட்டுக்கொண்டு இப்படியான காரியங்கள்ல ஒரு நாளும் ஈடுபடணும் எல்லாரும் அல்லா கிட்ட கேட்கணும் செய்யணும் அல்ல இடத்துல மன்றாடணும் நல்ல நீதமான முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவரை நீ நமக்கு தான்று அல்லா இடத்துல மன்றாடுவோம் இன்றைய இந்த சும்மாவை நபியவர்கள் மதியனால வாழ்ந்து எப்படி ஒரு பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு கன்ஸ்டியூஷனை நபியவர்கள் அமைத்தார்களோ அப்படி ஒரு கன்ஸ்டியூஷன் மூலமாக இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் வாழ வல்ல அல்லா திருவைசுவானாக அல்லா ரபுல் எங்களுடைய நிலைமையை மாற்றி அமைப்பாயாக எனக்கு கண்ணியத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவாயாக நாம் பட்ட கஷ்டத்திலிருந்து இஸ்லாமோபியாவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட ஒரு தலை தலைவரை எமக்கு தருவாயாக நீதமான அமைதியான சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டை போதிக்கக்கூடிய ஒரு தலைவரை எனக்கு தந்தருவாயாக முஸ்லிம்கள் மீது முஸ்லிம்களுடைய மசிதிகள் மதரசாக்கள் தீனுடைய இடங்கள் மீது கருணை காட்டக்கூடிய எல்லா மனிதர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடிய எல்லா உயிரினங்கள் மீது இறக்க காட்டக்கூடிய ஒரு தலைவரை எனக்கு தந்தருவாயாக யார எங்களுடைய பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம் எங்களுடைய குற்றங்கள் இருந்து தௌபா செய்கிறோம் உன்னிடத்துல மன்றாடுகிறோம் யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பாவத்தின் காரணத்தினால் எங்கள் மீது அநியாயக்காரரை உஷ்மத்து விடாதையால் எங்களுடைய பாவத்தின் காரணத்தினால் எங்கள் மீது நாசம் செய்யக்கூடியவர்களை நீ அல்லா உண்மையான சௌபாவை உண்மையான செப்பாவை உண்மையான மன்னிப்பை எங்களுக்கு சார்பாகவும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் சார்பாகவும் இந்த இடத்துல மன்றாடி கேட்குகிறோம் யாழ்லா எமக்கு அதை தந்தருவாயாக வாகுந்தவர்